அப்ப ஞானிகளுக்கும் கூட முழுமையாக எண்ண முடியாத ஞானமாய் நுணுக்கரிய நுணுக்கமாய் ரொம்ப நுணுகி நுணுகி ஆராய்ந்தாலும் அதற்கு மேல ஒரு நுணுக்கம் உடையவனாய் இருக்கின்ற அமைப்பு உடையவனாய் இருக்கிறான் என்பதை நம்முடைய திருக்கல்ட்டுப்படியாரால தான் தெரியணும் நுணுக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனி அவனுக்கு நாமெல்லாம் போக்குவர உடையவர்கள் போக்குவரவுடைய உடையவர்கள் எங்கே இருக்குது சுயான பதத்திலே இருக்குது மணி ஆயிட்டுதா இல்லையே பிடிச்சிடலாம்ல இன்னைக்கு ஆமாங்க நீங்க நிறைவேற்றணும் ஆமாம் ஆமாம் துவாசாந்த பிறவிங்கிறது நமக்கு தலைக்கு மேலே பன்னெண்டு அங்குலத்துக்கு மேலே தான் இறைவனுடைய வெளியே இருக்கான் அவனை பன்னெண்டு மணிக்கு மேலேயாவது பார்க்க வேணாமா சிவ சிவ என்ன சார் அந்த துவா சார்ந்த பெருவழி கஷ்டம் இந்த துவா சார்ந்த பெருவழி கஷ்டமா அதனால இந்த அந்த மாதிரி பன்னெண்டாகி போச்சேன் சரி பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுங்க கொஞ்சம் நிறைவு பண்ணிடுவோம் தள்ளிட்டே நிறையான நிறைய பத்து வரி தானே அதனால நீங்க வெறும் பாடல் பொருள் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன்னா அது உங்களும் கஷ்டமா இருக்குது ஒரு மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம் கொஞ்சம் மற்றது போனாதான் சிரமமா இருக்கு வேற ஒன்று போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனி இப்ப நாம போக்குவரவு புரியறோம் போக்குவரவுன்னு சொன்னா நீங்க திருவண்ணாமலையில இருந்து வேலூருக்கோ வேலூருக்கு இருந்து நீங்க திருவண்ணாமலையோ இல்ல அந்த போக்குவரவு இல்ல அல்ல போக்குவரத்து கழகம்னு தான் வச்சிருக்கலாம் இவங்களும் அல்லவா இந்த போக்குவரத்து கழகங்கிறது நம்ம வாழ்நாள்ல நடுப்புற போறது வர்றது அல்லவா இந்த பெருவியாகிய போக்கும் வரவும் பெருவியாகிய போக்கு வரவும் அப்ப இது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அந்த போக்குவரவு இருக்குதே நமக்கு உண்டு புணர்வுன்னா அந்த ஒரு பிறவியில இருந்து இருபது ஆண்டோ முப்பது ஆண்டோ இருக்கிற அனுபவம் அப்ப இந்த போக்கு வரவோ புணர்வோ இந்த மூன்று நமக்கு உண்டு அவனுக்கு போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனி காக்கும் எம் காவலனி உயிரல் எல்லாம் காக்கின்ற காண்பரிய பேரொழியே இந்த ஆணவ முனைப்பினால் இருக்கின்ற வரைக்கும் காண முடியாத பரல் பேரு காணு காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வல்லமே ஆற்றின்ப வல்லமே ரொம்ப அருமை பெருமானுடைய சுவை எத்தனையோ விதமா சொல்லலாம் நல்ல ஆத்துல தண்ணி நல்ல செக்கச்சவேன்னு இல்லாம வெள்ளவெளியேன்னு வர நல்ல சில்லுன்னு வர நல்ல நம்ம கோடை காலத்துல இப்ப போய் குளிச்சிங்கன்னா சில்லுன்னு வர்றது கஷ்டம் இல்லை இப்ப வெந்நீரா இருந்தா தேவலாமோ அப்ப நல்ல வர நல்ல சித்திரை மாசம் காலையில அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் போறோம் போனா நல்லா அகண்ட காவேரி எங்க பக்கம் போறது முசிறி பக்கம் எல்லாம் குளிச்சதெல்லாம் கொள்ளிடங்க இதெல்லாம் ரெண்டும் பிரிஞ்சு போச்சு திருச்சிக்கு மேற்க வந்து அந்த முக்கொம்பு அதுக்கு அந்தந்த தாண்டிங்கன்னா முசிறி அந்த அப்புறம் குளித்தல எங்கள் சைடாக தான் அகண்ட காவேரி ஒன்றரை மைல் அகலம் போகும் அருமையாக அதில் போய் அருமையாக சித்திரை மாசத்துல காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம போனோம் நல்லா வெறைய ராத்திரிலாம் வேர்த்துருக்கும் ஃபேனுங்கன்னு அது நம்ம இல்லாமல் போச்சுன்னா போய் அந்த காவேரியில் குளித்தோம்னு சொன்னேன் ஒரு மணி நேரம் குளிக்கிறோம் அப்படியே குளிச்சு ஆஹாஹா எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆற்றின்ப வெள்ளமீ அந்த ஆற்றில் குளிப்பதனுடைய இன்பம் இருக்குது அந்த இன்பம் தனி இன்பம் இல்லை அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாயி மிக்காய் நின்ற தோற்றம் உன்னுடைய தோற்றம் இதுக்கு மேல ஒரு தோற்ற பொலிவை ஒருவன் பெற முடியாது அப்படிப்பட்ட மிக்காய் நின்ற தோற்றம் சுடர் ஒளியாய் சொல்லாத உணர்வாய் நான் ஏதோ இதுல சொல்றேன் இவ்வளவுதான் உன்னுடைய தன்மை அல்ல நீ எவ்வளவோ சொல்ல வேண்டிய உணர்வாயிருக்க சொல்லாத உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றணி மாற்றமாம் வையகம் இந்த உலகத்தினுடைய இயல்பை ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு மாற்றமாம் வையகம் ரெண்டே ரெண்டு சொல்லுதான் நீங்க எந்த ஒன்றும் இந்த உலகத்துல மாறுதலுக்கு உட்பட்டது மாற்றமாம் வையகம் எதை நினைச்சு பாருங்க திருவண்ணாமலை இருபது ஆண்டுக்கு முன்ன வந்து பார்த்தவங்க ஏப்பா இவ்வளவு பஸ் எழுதியா அவ்வளவு பஸ் எழுதியா அடாரா அப்படிங்கிறாங்க மாற்றமாம் திருவண்ணாமலை நானே இருபது ஆண்டுக்கு முன்னே என்னையா அருமையா கருகருன்னு தலையெல்லாம் இருந்தது இருந்தது நல்லா இதா இருந்தீங்க இப்ப மூஞ்சி முறையெல்லாம் அப்படின்னு மாற்றமாம் வையகம் ஏயா அந்த காலத்துலலாம் ஃபுல் ஹேண்ட் என்ன நீங்க இப்ப என்ன சொல்லி துண்டை போத்திட்டு இருக்கீங்க அன்னைக்கு பதவியில இருந்து இன்னைக்கு என்னதுக்கு சார் துண்டுங்க மாற்றமாம் வையகம் ஏன் சார் அன்னைக்கெல்லாம் நீங்க காய்கறி வாங்கவே வரமாட்டீங்க பியூன் வருவேன் இன்னைக்கு நீங்க வரீங்களேன்னாரு ஓய்வு பெற்று எட்டு வருஷம் ஆச்சு மாற்றமாம் வையகம் விளங்குதான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனி இப்படிப்பட்ட உலகத்துல இந்த ஆன்மாக்கள் பல்வேறு பிறவி எடுக்க அவ பிறவிதோறும் நீ வந்து உதவுகிறாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து இப்ப ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கும் அவருக்கு நீங்க என்னதான் அல்வாவும் லாடும் வந்து மற்ற கேக்கும் மற்ற பூந்தி வச்சிருந்தீங்கன்னா கூட நாளைக்கு வெளியில போய் என்ன சொல்லுவாரு பொல்லா அது பண்ணிவிட்டாங்களே ஒரு ஜாங்கிரி இல்லாம அப்படின்ட்டு இன்னொன்னுக்கு லாடு பிடிக்கும் லாடு பிடிக்கும் நீ எல்லாம் ஜாங்கிரி எல்லாம் வச்சிருந்து அடிக்கிறது பன்னீர் ஜாங்கிரியே போட்டு பன்னீர் ஜாங்கிரின்னு பிறந்தாளத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சரிங்களா பன்னீர் ஜாங்கிரி போட்டு அது மாதிரி வந்து அல்வாலாம் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டோம்னா ஒன்றும் டயபிட்டிஸ் வருது நாங்கள்லாம் ஒன்றும் டயபிட்டிஸ் எங்கெல்லாம் கிடையாது சாப்பிட்டுட்டு திண்ணி விட்டு இறங்காம இருந்தால்தான் அதெல்லாம் நல்லா உழைச்சா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஒண்ணும் பண்ணது கொடுக்க ஆள் இல்லை இல்லைங்களா சாப்பிட முடியுங்கிற மாதிரி அது ஆனா அந்த பன்னீர் ஜாங்கிரி வரணும் மூச்சு அப்போ செய்யவும் ஆள் இல்லை அதுக்கு உரிய பொருளும் தரமா கிடைக்கல இப்போ சொல்ல முடியாது அதனால அப்படி அது என்ன லாடு இல்லைன்னு நினைப்பான் இன்னொருத்தன் ஆயிரம் பேருக்கு சார் அல்வான்னு ஒண்ணு இருந்தாதான் சார் ஸ்வீட்டுக்கு ஒரு டாப் அப்படிமா அவன் அதனாலதான் வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டாங்கன்னா எல்லாருடைய மனதையும் திருப்திப்படுத்தணும்னா எல்லா ஸ்வீட்டும் வைக்கணும்னா செல்வம் தான் வீணாகுது தான் ஆனாலும் எதுக்கு வைக்கிறதுன்னா அது வைக்கிறது இப்போ ராத்திரி ரெண்டு மணிக்கு அதனால நம்ம அனுபவ அறிவு தனின்னு நூலறிவு இது தனியா அது தனி அது ஒருத்தர் சாம்பார் சரியில்லை அவனுக்கு பிடிக்காம ரசத்தில் சாப்பிட்டுவான் அல்லது மோர் குழம்புல சாப்பிட்டுவான் அல்ல வத்தவங்க நீங்க எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதாங்கிற ஒரு வத்தவம் வச்சுக்கோங்க வத்தவளம்புனா போயும் போய் வச்சா சார் வத்த உடம்பு அதாவது நம்ம வயிறே வட்டி போட்டு போங்கன்ட்டு போடுவோம் அதனால அவர் தான் சொன்னார் என்ன பண்ற அவரை விட்டு அதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அவர் செல்வத்தில் மிகச்சிறந்தவர் தான் ஆனா அறிவு சாதாரணமா அந்த பத்தாவது தான் படிச்சு விட்டாரு ஆனால் அவருக்கு அந்த ஆன்மா நான் அதுல இருந்து தெரியுமா நிறைய இது மாதிரி ஒருத்தர் வீட்டுல செஞ்சாங்கன்னா அது தப்புன்னு நினைக்கிறது இல்லை உன்னால தீங்க முடியல விட்டுரு அதுக்காக நீ ஊராங்களை தடுக்கிற சிவ சிவ ஒரு பாவமா உனக்கு செஞ்சது சொன்னதே தப்புன்னு நினைச்சிட்டு நினைப்பேன் அங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு சொன்னது அரையில சொன்னது இன்னைக்கு அம்பலத்துல சொல்லிவிட்டேன் எனவே அதுக்காக தான் அதனாலதான் அது போல ஆண்டவன் ஆட்கொள்வதுங்கன்னு கேட்டா வெவ்வேறே வந்து நம்ம நால்வருக்கே பாருங்க ஒருத்தருக்கு அம்மையப்பரா வந்து கையில பொறுக்கினத்தோட பால் கொண்டு வந்தாரு அப்பருக்கு வயிற்று வழியால போனாரு ஐயோ அம்மா குழலோட துடைக்கு முடைக்கீடு ஆற்றேன் அப்படின்னு இன்னொன்னுக்கு ஓலையோடு அங்கே இருந்து போய் உங்க தாத்தா எனக்கு அடிமை அது கல்யாணத்துலதான் சொல்றதா முன்ன சொன்ன என்ன ஆனா மனுஷன் கல்யாணத்துல சொல்லாம இருந்தாரு அவர் சரின்னு இருப்பாரு அது மாப்பிள்ள மச்சா மோதரம் எல்லாம் போட முடியா இருக்கும் போது நீ எனக்கு அடிமை என்ன யாருதான் கோவம் வராது அதனாலதான் கோவம் கிழிச்சு வச்சுட்டாரு அது ஏன் சாப்பிட்டு போனீங்க என்ன இன்னொன்னு குருத மரத்துல இருந்து என்ன மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேர்த்தனி எப்படி வந்த போதிலும் அந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுப்பாய் அறிவாம் தேர்த்தனி தேற்ற தெளிவே தேற்றுதற்குரிய தெளிவு நீதான் எந்த ஆன்மாவுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைப்பேன் என் சிந்தனையுள் ஊற்றான உள்நாரமுதே சிந்தனையில நினைக்க நினைக்க எப்படி அந்த மணற்கனில இறக்க இறக்க ஊறுதோ அது போல நினைக்க நினைக்க என்னென்னமோ வருது உன்னாரமுதே உடையானி என்னை அடிமையாக உடையவனே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்பாற்றேன் அந்த முன்ன இந்த உலகத்தை சொன்னார மாற்றமா வையம்னு இன்னைக்கு இந்த உடம்பு பற்றி சொன்னார் வேற்று விகார விடக்கு உடம்பு உடம்புக்கு மூணு அடிமொழி இது மூணு உடம்பை பத்தி என்னதுன்னு வளைக்கப்படுது அண்ணா போற போக்கில் அந்த அந்த தொடரே இந்த உடம்புக்கு இருக்கிற யோகியதை விளக்கிடுது இது என்ன உடம்பு வேற்று முன்ன சொன்ன மாதிரி வேறுபடுதல் உடையது சின்ன குழந்தையா இருக்கும்போது சிரித்தா முத்தரிதம் சிங்காரிச்சா இதுங்கன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆனவொன்னு இவங்க வாடா முண்டம் இங்க வா வா அப்படின்னு அதுக்கப்புறம் அவரே எஸ்எல்சி படிச்சு பிஏ படிச்சுட்டாருன்னா தம்பி இருக்குதா யாரு பெத்த அப்பாவே பெரிய வேலை இங்க வாடான்னு சொல்ல முடியுது பிஏ கல்யாணம் பண்ண பிறகு தம்பி இருக்காங்களா யார்கிட்ட மருமகிட்ட போய் தம்பி இருக்கானா ஆபீஸ் போயிட்டாங்க சரி சரி பெற்றுது என்ன பண்றது என்ன பண்றது சப்போஸ் அவர் போய் ஆபீஸ்ல இருக்கும்போது இது போய் கூப்பிட போச்சுன்னா அங்க என்ன பண்றது என் பெரிய பையன் இருக்கானான்னு கேக்குறத தாசில்தார் இருக்காரா ஐயா தள்ளி ரொம்ப பிஸியா இருக்காரு இல்லப்பா இருக்காரான்னு கேட்டேன் இந்த பேஜ் சப்போஸ் உள்ள இருக்க தாழ்தாரு கேட்டு அவர் வந்து அப்பா அப்படின்னா இவன் அலருவான் டியூன் அல்ல அடப்பாய் என்று பண்ணுவான் அப்போ உடம்பு எப்படிப்பட்டது பார்த்தீங்களா வேற்று சரி இந்த வேறுபாடு அடையுது நல்லா இருக்கானா விகார போக போக விகாரமாவதே தவிர நல்லதாகலையே இப்ப பதினாறாயிரம் ஆண்டில் இருந்த விட இருபத்தஞ்சில் இன்னும் அதிகம் நாற்பத்தஞ்சில் இன்னும் அதிகம் எண்பத்தஞ்சில் இன்னும் அதிகம் இருக்குதா இல்ல அப்ப வேறுபடுதலை உடையது எதுல விகாரத்தால் வேறுபடுவது விகார இது எதனால ஆனது சார்னர் வந்து என்ன இந்த சிமெண்ட் ராம சிமெண்ட் அல்ல இந்த சிமெண்ட் அல்ல இல்ல விடக்கு விடக்குன்னு என்ன தசை எலும்பு நரம்பு இதனுடைய கூட்டுறவு எல்லாம் கூட்டாட்சி தான் அதனாலதான் சீக்கிரம் நிக்க நீடிக்காது கூட்டாட்சி நீடிக்காது சார் தனியாட்சி தான் நீடிக்கும் இல்ல முன்னொன்னு முரண்டிக்குது முரண்டிக்குது ஆமா சமயத்துல கால்வா சரியா வர மாட்டேங்குது இல்ல இழுத்து பிடிக்குது அப்புறம் மூ வாங்கி தடவி கடவி மெதாயிரு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஒன்னு முறைச்சிக்குது ஒன்னு நீட்டிக்குது அல்லது கூட்டிய குறுக்கமாகுது இந்த கூட்டணி என்னைக்கும் தகராறு தான் சார் என்ன பண்றது நானே கூட்டணி தான் வேற்று விகார விடக்கு உடம்பு அப்ப உடம்புடைய யோகிதை என்னன்னாரு வேறுபடுதலை உடையது விகாரமாவது தசைத்திறரால் ஆனது சீக்கல் டு உடம்பு வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எத்தனை நாள் சாமி இப்படி எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் அவமாய் அழியாது ஏழு கடல் மணலை அலைவடின் அதிகம் எனதிர பிறவாவதால் ஏழு கடல் மணலை கொண்டு ஒவ்வொன்னா என்னால் என்னலாம் சாமி அடியனுடைய பிறவி என்ன முடியாது இது அவர் நம்முடைய மணிவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இது அருணநாதராக எழு எழுகடல் மணலை அளவடின் அதிகம் இது கொஞ்சம் இளமையானது அதனால எனதிர பிறவி அவதாரம் உள்ளது பட்டிமன்ற மாதிரி இது எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் ஏ வயசாயிட்டதில்ல இதனுடைய சொல்லு பத்திய ஆக கருத்து ஒண்ணுதான் திருவள்ளுவர் பார்த்தார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது மணிவாசர் இருந்தாருன்னா அருணநாதா இருந்தா தாய்மானவர் இருந்தாருடா யார் யார் வாய் கேட்பினும் ராத்திரி ரெண்டு மணிக்கு அந்த எஸ்எல்சி படிச்சவர் பெரிய பணக்காரனா அது பெரிய பாருங்க அறிவா இருக்கு பாத்தீங்களா திருவள்ளுவர் போல ஒரு ஞானி இனிமேல் வருவானா வர தேவையும் இல்லை இருக்கு ஆமா ஆமா படிக்கிறது அதை படிக்கிறது யோகியம் இல்லை உமிட் பண்ணிடுறோம் அல்லவா எதை வந்து நம்ம பண்ணுவான்னா திருக்குறள் உமிட் பண்ணுவான் ஏன் அதை குறிச்ச உடனே குறிச்ச உரையே கேட்பான் அந்த காலத்துல சிலப்போ யாரும் போக்குவரத்துலாம் நீ வேணா கூட சொல்லலாம் கோவலன் கண்ணி எப்படி பாராட்டினான்னு அட அவன் பாராட்டினதை நம்ம பாராட்டப்படாத ஆமா ஆமா கோவலன் அதுக்கெல்லாம் மார்க் இருக்கு போட்டிருக்குது அதெல்லாம் அதெல்லாம் ஏ இல்லைன்னா அதெல்லாம் எஃப் பி ஏ எல்லாம் ஒன்றும் வராது எல்லாம் சைபரா போடும் ஏதோ டச் பண்ணியிருக்கான போடுறான் போடுறாரு அதுக்கெல்லாம் அனுபவிக்குவானாமா கையே அனுபவிக்கும் கண்டிப்பாக அனுபவிக்கும் ஆமா ஆமா ஆமா எனவே அதனால வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணி ஓ ஓன்னா ஓலம் உன் அடைக்கலம் என்று அர்த்தங்க அரணி ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் இப்படி யாரெல்லாம் உன்னை போற்றி புகழ்ந்தார்களோ அவரெல்லாம் பொய்கட்டு மெய்யானார் மெய்யன்ன பெருமை பெருமாவுடைய திருவடியை பெற்றார் பொய்கட்டு மெய்யானார் அதுபோல அடியனுக்கு மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமி மீண்டும் மீண்டும் வந்து வந்து வினையினாலாகி இந்த பிறையை வந்து சாராதவாறு கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்ல நீ அந்த பாசமாகிய ஞானத்தை அடியோடு அழிச்சுடணும் சுவாமி கொஞ்சம் நஞ்சம் ஒரு சின்ன வேறு இருந்தா கூட அதுல வந்து கொஞ்சம் அதனால அதனாலதான் திருவன் குரல் சுவாமிகள் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பருள கோயிற்கு ஏற்றும் விளக்கி அம்மா மீனாட்சியம்மணி நீ யாரு யாரு உள்ளத்துல தாங்குவே தங்குவே அப்படின்னு கேட்டா அகந்தை கிழங்கை இந்த ஆணவம்ங்கிற கிழங்கு இருக்குதே இது கிழங்குன்னு ஏன் இன்னைக்கும் கிழங்க வந்து நீங்க வெட்டும்னு சொன்ன மற்றதெல்லாம் வந்து நீங்க இப்ப நெல்லை அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம் கம்பு சோளத்தை அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம் கிழங்க நோண்டணும் நோண்டணும் எப்படி நீங்க முழு கலங்கா வேணும்னு சொன்னா இங்க கிடங்கு இருந்ததுன்னா இங்க போடணும் மம்பட்டிய ஏன்னா இது இப்படி இப்படி நீக்கிட்டு இருக்கும் அதனால இங்க போட்டு நீ போட்டு அப்பதான் அப்படி அப்படி அப்படி அப்படி எடுத்துட்டு முடியும் அப்படி எடுத்துட்டா அதுல வேறு ஒரு அது போல இந்த ஆணவத்தை என்ன பண்ணும்னு கேட்டா வெட்டி எடுக்கப்படாது திரும்ப முளைச்சுப்படும் அகழ்ந்து இங்க ஆணவருக்குன்னா இங்க போடணும் கூலிய ஆமா போட்டாதான் இதுல எங்கேயாவது வேறு கீறு இருந்து நாளைக்கு வராம இருக்க அப்படி வருது அகழ்ந்து எடுக்கும் அப்படி யார் அகந்தை நீ தரலோ அவர்கள் தொழும் வருவுல கோயிற்கு ஏற்று விளக்கி அவங்க உள்ளத்தில் அப்படியே விளக்காக இருப்பார் என்றன ரொம்ப அருமை அதனால இங்க கள்ள குரம்பை கட்டடிக்க வல்ல அடியோடு அடிக்க வல்லவனா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி நல்ல இருள அருமையாக பயின்று ஆடும்னார் மகிழ்ச்சியோடு ஆடுவானா அவனுக்கு அப்பதான் ரொம்ப அவனுக்கு இரவு ஏது பகல் ஏது ஒண்ணும் இல்லை இந்த இரவு பகல்ங்கிறது சைவ சித்தாந்த சொல்லல நமக்கும் உண்டு இரவுங்கிறது எதுன்னு கேட்டா கேவல நிலை எவ்வளவு சொல்லால சொன்னாங்க பகல்ங்கிறது இப்ப இருக்கிறது தெரியுது ஆனா நம்ம நுழைய மாட்டேங்கிறோம் விளங்குது ஆனா உள்ள போக மாட்டேங்கிறோம் அல்லவா இந்த ரெண்டும் கட்ட நிலை தான் சுத்த நிலை அப்ப இரவாக இருக்கிற கேவல நிலையும் பகலாக இருக்கிற சகல நிலையும் கெட்டு இரண்டு மற்ற சுத்த நிலைக்கு போகணும் இது யாரு திருவுந்தியார்ல ஞானசாத்துல இரவு பகல் இல்ல இன்ப வெளியோடே விரைவி விரவி நின்று உந்தி பர விரைய விரைய நின்று உந்தி அந்த இடத்துல தாண்டா போகணும் அது பாட்டு நாளைக்கு ஆச்சு என்னங்க அதை விரைய விரைய உம் நாளைக்கே பிடிக்கணும் எங்க அந்த இடத்துக்கு போகணும் திருவுந்தியார் பேரின்ப வெட்டிது நல்லவா அதுதான் இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடு அப்ப இரவு பகல்கள் நாம் நினைக்கிற இரவு பகல் அல்ல எவ்வளவு சில சில கலை சொற்கள் எப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்தா வழங்கும்னு நினைக்கிறாங்க அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒன்றை ஒன்று இணைத்து இணைத்து பார்க்கணும் பார்த்தவர்கள் எனவே எனவே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானி தில்லையில் கூத்தனாக இருக்கிறான் தென்பாண்டி நாட்டான் அல்லவா ஏன்னா அவர் தன்னை ஆட்கொண்ட இடம் குருமூர்த்தி திருப்பரந்துரை அல்லவா அதனால அந்த பெருமான் தான் அங்கே எனக்கு வந்து ஆட்கொண்டான் தென்பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானி இந்த அல்லல் பொருந்திய பிறவியை முழுமையாக நீக்குவன் இது வேறொரு சொல்லால் சொல்லியிருக்கார் பிறவி அறுப்பானிங்கிறார் இதே சிவபுராணத்தில் வேறொரு சொல்லால் சொல்லியிருக்கிறார் அது என்ன சிவகாசியில் சொன்னோம்னா அடுத்த மாசம்னு சொல்லிவிடுறது தெரிவிச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க பெண்பாளர் நாடார் சமுதாயத்தில் அருமையாக படிக்கிறாங்க திருவாசகம்லாம் ஏப்பா நான் பொறுமையா சொல்றேன் தமிழகம் ஒரு பக்கத்தில் திரும்பி இருக்குது ஒரு பக்கம் இந்த ஒலியும் ஒலியினாலையும் இதெல்லாம் திரைப்படமற்ற அரசியலால் குடிச்சோட போச்சு ஒரு பக்கம் அழகா இருக்கு ஆமா கேள்வியை குறிச்சுக்கோங்க குறிச்சுக்கிட்டு அடுத்த அல்லற் பிறவி அருப்பாணி இதனை சிவராணத்தில் முன்னரும் கூறப்பட்டது யாண்டு சிவபுராணத்திலேயே பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் சொன்னார் அப்போ பிறப்பருத்தான் பெருமான் என்பதை திரு சிவபிராணம் யாண்டாண்டு கூறுகிறது இங்கெல்லாம் கூறுகிறது அப்படி வந்துட்டு சிவபிராணம் கையில வந்துடுதுன்னு அர்த்தம் அதான் சொல்லிடுறேன் திருவாசகம் படிக்கிறதுனால நாளைக்கு இனிமே எங்கேயா தமிழகத்துல திருவாசந்தேவம் வந்ததுன்னா உங்ககிட்ட தான் அனுப்பிச்சிருவேன் எங்க சிவகாசியில போய் கேளப்பா இப்ப திருவண்ணாமலை கேட பண்றது அருமை ஒன்றும் பெரியதில்ல இந்த அனுபவம் வர்றது பெரிய காரியம் அது உண்மைதான் இந்த மணிவாசுர அனுபவம் வர்றது ஆண்டவன் நமக்கு அருள் செய்யணும் அதுக்கு தான் ஏதோ இதெல்லாம் நம்ம செய்யறோம் இதை உணர்வது பகவுரையா ஒரு பாட்டு பொருளா உணர்வது எளிது அதில் ஒன்று அல்லவா தில்லையுள் கூத்தணி தென்பாண்டி நாட்டானி அல்லற் பிறவி அறுப்பானி நிறுத்திக்கணும் அதோட ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி ஓ என்று சொல்லுக்குங்க ஓஹோன்னு போகுதுப்பா ஏய் அவங்க குடும்பம் இப்ப ஓஹோன்னு ஆயிட்டுதுப்பா அர்த்தம் பெரிய மேல ஆயிட்டே இருக்கான் அது போல பெருமான் ஓ என்று சொல்லற்கரியான அவனை பத்தி என்ன சொல்றதே நான் பாட்டு அவனுடைய பெருமை போயிட்டே இருக்குது என்ன என்னதான் சொல்ல முடியும்னு சொல்ல முடியல சொல்லற்கரியானி ஆனாலும் சொல்லி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றோம் அல்லவா திருவடிக்கீழ் சொல்லி அவன் திருவடிக்கீழே சொல்லணும் அப்படி சொல்லிய சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படி நாம் சொல்லுகின்ற பாட்டினுடைய பொருளை உணரணும் இதுக்கு ரெண்டு பொருள் உண்டு சொல்லிய பாட்டின் பொருள்னு கேட்டா இப்ப நம்ம சொற்போட பொருள் தெரியுது ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுது இந்த சொல்லிய பாட்டின் பொருளாக இருக்கிறவன் யார் ஆண்டவன் அந்த பொருள் உணர்ந்து சிவசிவ சிவசிவ சிவசிவ நாம் சொல்லிய பாட்டின் பொருள் யார் பெருமான் அதை உணர் சொல்லிய பாட்டின் பொருள் இங்கதான் அதனாலதான் சிந்தில காதல கடைசியில் விழலைன்னு சொல்லுவாங்க இது இப்படித்தான் எனக்கு படிக்கணும்னு தோணுது இதை போய் வந்து சொல்லிய பாட்டின் பொருள் வந்துன்னு சொன்னா என்னமோ அரைஞ்சா தேவலான்ட்டு என்னால் சொல்ல முடியல சுவாமி சொல்ல முடியும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அந்த பொருள் எது ஞானமே வடிவாக இருக்கிற பெருமாள் அந்த பொருள் உணர்ந்து சொல்லுவா என்னைக்கு வருமோ அந்த அனுபவம் எல்லாம் இல்ல இப்படியோ பல ஆண்டுகள் சொன்னோம்னா அந்த பொருள் உணர முடியாத அனுபவம் வரும் இந்த பொருள் உணர்வே இவ்வளவு நாள் ஆகுதே அந்த பொருள் உணர என்னைக்கு நமக்கு ஆண்டவன் கை தருவான் தருவான் அண்ணாமலையான் அடிக்கவளம் தரும் நமக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொற்படு பொருள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ன கிடைக்கும் செல்வர் இங்கே சிவபுரத்தில் போயிட்டு வந்துடுவாங்களா உள்ளார் இங்க உள்ள சிவனடி கீழ் உள்ளார் எப்படி பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் அடார் அடா நம்ம திருவண்ணாமலைக்காரரு எங்க சிவபுரத்தின் சிவபுரத்தினுள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் அப்படி இருப்பாங்க இப்ப நம்ம என்னன்னு கேட்டா ஏ சார் நம்ம ஊருக்காரர் வேலூர் போனாங்களா ஆமாண்ணார் ஓஹோன்னு இருக்காருப்பா ஏப்பா தினமும் குனிஞ்சா பியூன் நிமிந்தா பியூன் அவன் ஒருத்தர் நல்லா நல்லா ஐஏஎஸ் வந்து பியூனாக கிடக்குது அவ்வளவு ஆச்சானாரு ஏ அப்பா அப்படிங்கிறமே அது போல இங்கு பெருமானை சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் என்று சொல்லி பார்மையான சிவபுராணம் இது கொஞ்சம் கூர்மான வரைக்கும் எல்லாரும் மனநம் இருக்கும் நீங்க அப்படி கொஞ்சம் உணர்ந்து அப்படி படிக்க ஆரம்பிச்சோம்னா மனநாகம் தினமும் ஒரு ஆறரை மணிக்கு சாயந்தரத்துல நீ விளக்கேற்றி வச்சு சொன்னா நல்லது மெதுவா பிள்ளைகளை நம்ம என்ன சொல்ற மாதிரி அடிக்கடி இங்கேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எப்படியாவது நம்ம சரி ரெண்டு மூணு பிள்ளைல ஒன்று ரொம்ப துடுக்கா இருந்து கேட்கல விட்டுருங்க ஒண்ணு இதுன்னு கொஞ்சம் சொன்னா கேக்குது அது மாதிரி பிடிச்ச வச்சு என் தண்ணி நல்ல தொழில அண்ணன் வர பார்த்து கேட்கல கிடக்குறான் அவன் கிடக்குறான் நீ படி நீ படி என்று சொல்லிட்டு எப்படியாவது தட்டி கொடுத்து நம்ம வழியில ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு அப்படி கொண்டாந்தா நல்லது ஆண்டவன் திருவருளும் மணிவாசகருடைய அருளாசி நமக்கு என்றும் இருக்க அவையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான அப்பர் உழவார செவிலியார் திருக்கோட்டு சார்பிலே இப்படியெல்லாம் திருவண்ணாமலையில சிவபிராணத்தை உணரும் நமக்கு ஒரு புண்ணியம் அதனால அந்த பதடியாருடன் கூடியம்மானுக்கு பல்லாண்டு நீ என்று சொல்லி நேரமானதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் நம சிவா